ஒபாமாவுக்கு ஹாப்பி பர்த்டேவா ஃபிஃப்டியத் பர்த்டே நல்ல வேலை நம்ம ஊரில் பிறக்காமல் இருந்தார் அப்புறம் அவர் எண்பது வயசுல தான் ஜனாதிபதி ஆக முடியும் ninety two point seven big எஃப்எம்ல பாலாஜியோட டிடிசி கேட்டுனுக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அமெரிக்காலேருந்து ஒரு கேண்டிடேட் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க I tell America I to everyone hi everybody okay tell happy birthday to Obama in your American style how you'll wish Obama Happy birthday, President Obama. Oh, President Obama, you like this will you say, what? Yeah, we call him President President ஒபாமாவா வியர் வி கால் லைக் அப்பா அம்மா எனக்கு வந்து இப்போ வந்து இது சொல்லிக் கொடுங்க இப்போ வந்து ஒரு கடையில் போயிட்டு எனக்கு வந்து கால் கிலோ உளுத்தம் பருப்பு வேணும் அப்படின்னா எப்படி அமெரிக்கா இங்கிலீஷில் சொல்லலாம் உளுத்தம்பருப்புனா இல்லை கால் கிலோ உளுத்தம் பருப்பு இஸ் உளுத்தம் பருப்புனா ஊப்பருப்பு இவ்வளோ ஊப்பருப்பு இன் இட்லி என்றால் தே புட்னோ என்னது லஞ்ச் லஞ்சுக்கு தான் ஓகே அதுதான் இப்போ வந்து அந்த லென்த்தில் பென்சிலை வாங்கணும் அப்படின்னா கடையில் போயிட்டு எப்படி கால் கிவ் மீ கால் கிலோ உளுத்தம் பருப்பு எப்படி அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்லுவீங்க give me a quarter of lentil give me one அப்படின்னா அமெரிக்காவில் உளுத்தம் பருப்பு விடுமா no one buys food like that oh, okay then how will they will buy food in america in packet i want three pizzas with macaroni of the jalapeno jappi அப்படினா எப்படி கேக்குறது oh hi i would like to place an order for pizza could i have one cheese one pepperoni and a jalapeno please யார் அது Marconi. ரேடியோ கண்டுபிடிச்சவர் okay this is how the speak in அமெரிக்காவா this American candidate name is Sandhya இந்தியாவிலேருந்து வந்து அமெரிக்கா போயிருக்கிறாங்க இங்கே நம்ம ஆஃபீஸ் வந்துட்டுருக்காங்க ட்ரைனிங் ஏதோ பண்ணுறதுக்காக இங்கே ட்ரைனிங் பண்ணால் என்ன கற்றுக்க முடியும் I don't really know of the nuance behaviour exhibition இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹாரிஸ் ஜெயராஜே இந்த பாட்டை கேட்டால் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடறான் ஏன்னா எட்டாயிரம் வாட்டி அதை போடுறாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறனால என்னமோ ஏதோ பாட்டு உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது only ninety two point seven big FM இது take it with me Balaji கேட்கலாம் பேசலாம் லைஃப் கொண்டாலாம் டொடன் டன் டன் டொடன் டன் டைம்